لكم الليل والنهار لتسكنوا فيه ولتبتغوا من فضله ولعلكم تشكرون صدق الله العظيم சர்வ புகழும் அல்லாஹு தாலா ஒருவனுக்கே சொந்தமானது வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற உண்மையை உள்ளத்தால் ஏற்று நான் நாவால் சாட்சியம் சொல்கிறேன் சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முகமது முஸ்தபா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபா தோழர்கள் தாபகங்கள் தப அத்தாபேன்கள் நபியுடைய வாழ்க்கையை வழிமுறைகளை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய அருளும் உபகாரமும் உண்டாகட்டும் புனிதஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய அழைப்பை ஏற்றி அல்லாஹுடைய இல்லத்திலே சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலா எமக்கு அள்ளி இருக்கக்கூடிய உலக வாழ்க்கையை பயன்படுத்தி அல்லாஹுடைய அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி இறுதியாக நமது முடிவில்லாத தங்குமிடமாக சொர்க்கத்தை ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்து கொள்ளுமாறும் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வதன் மூலம் நமது இறுதி முடிவு மோசமாக அமையப் போகின்றதோ அப்படிப்பட்ட தவறான ஹராமான சகல உள்ரங்கமான வெளிரங்கமான பாவகானமான தீய காரியங்களை விட்டு விலகி நடந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் இரண்டாவதாக நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன் எல்லா படைப்புகளிலும் மனிதனை அல்லாஹு தாலா ஒரு சிறந்த வித்தியாசமான படைப்பாக படைத்து எல்லா விடயங்களையும் நல்ல முறையிலே தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய அறிவாற்றலை அல்லாஹு தலா மனிதனுக்கு வெகுமதியாக கொடுத்திருக்கிறான் உலகத்திலே நாம் காணுகின்ற நமது செவியிலே விழுகின்ற அல்லது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளும் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாகிவிடும் என்ற உண்மையை நாம் ஏற்றிருக்கக்கூடிய குரானும் நபியுடைய சுன்னா ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்கிறது ஆனால் மனிதர்களையும் ஜிண்களையும் தவிர இந்த இரண்டு படைப்புகளும் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அதற்கு மரணம் என்ற ஒரு வழியை அல்லாஹு தாலா முறையை வைத்திருக்கிறான் இந்த மனிதர்களும் ஜின்களும் குறிப்பாக மனித சமூகம் இவ்வுலக வாழ்க்கையை முடித்துவிட்டு ஒரு நகருதல் இடம் பெயருதல் அவர்களுக்கு கபருடைய வாழ்க்கையாக அமைகிறது அது முடிவுறும் வாழ்க்கை அல்ல எனவே அவனுக்கு உலக வாழ்க்கை முடிகிறது வாழ்க்கை முடிவடையவில்லை அவன் வாழ்க்கையை தனது வாழ்வை தொடர்ந்து கொண்டிருக்கிறான் தாயுடைய கற்பம் நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவ்வுலக வாழ்க்கை அடுத்த கட்டமாக கபருடைய வாழ்க்கை என்று அல்லாஹு தாலா ஒரு நீண்ட பிரயாணத்தை மனிதனுக்கு அமைத்து இறுதியான முடிவான பிரயாணமாக அல்லாஹு தாலா ஒன்று சுவர்க்கம் அல்லது நரகத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் எனவே ஒரு மனிதன் தனது சுவர்க்கத்தையும் நரகத்தையும் இறுதி முடிவாக அமைத்துக் கொள்ளக்கூடிய அல்லது சுவர்க்கத்தை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய இடமாக இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹு தாலா அமைத்து வைத்திருக்கிறான் எனவே அல்லாஹு தாலா இந்த மனிதனை பற்றி சொல்லும் போது அலம் நஜ அல்லஹு ஐனை வலிசான வசபத்தை இந்த மனிதனுக்கு நாங்கள் இரண்டு கண்களை கொடுக்கவில்லையா கொடுத்திருக்கிறோம் அவன் பேசும் விதத்தில் இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் நாவை கொடுத்து பேசக்கூடிய வாயையும் இந்த மனிதனுக்கு நாங்கள் ஆக்கி கொடுக்கவில்லையா என்று அல்லாஹு தாலா முழு மனித சமூகத்தில் இருக்கக்கூடிய சகலரையும் பார்த்து அல்லாஹு தாலா ஒரு கேள்வியை விடுக்கிறான் அவ்வாறு அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு நமது கண்களுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் நாம் கண்ட்ரோல் இல்லாம கட்டுப்பாடற்றி எந்நேரத்திலும் பாவச்சுமையை சுமந்து கொண்டிருக்க பயன்படுத்தக்கூடிய முள்ளில்லாத நாவுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் என்ற விடயத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு வகதை நாகும் நஜிதை புத்தி அறிவு என்ற எதையும் பகுத்தறிந்து கொள்ளக்கூடிய வித்தியாசப்படுத்தி புரிந்து கொள்ளக்கூடிய அறிவாற்றலை மனிதனுக்கு கொடுத்து அல்லாஹ் சொல்கிறான் வகதை நாகும் நஜிதைன் அவனுக்கு நாங்கள் சுவர்க்கத்தை சென்றடையக்கூடிய பாதை எது நரகிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறை எது என்பதை நாங்கள் காட்டிக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் குரான் தெளிவாக சொல்கிறான் இன்னும் ஒரு ஆயத்திலே மனித சமூகமாக எம்மை பார்த்து அல்ல இவ்வாறு சொல்கிறான் நம்முடைய உலக வாழ்க்கைக்கு முற்பட்ட காலப்பகுதியை பற்றி அல்லாஹு தாலா இந்த தொடர்புடைய ஆயத்திலே சொல்லிவிட்டு அல் அசா என்று அல்லாஹ் ஆரம்பித்தது நம்முடைய உலக வாழ்க்கைக்கு முற்பட்ட வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இவனை மனிதனாக நாங்கள் இவனை உருவமைத்து தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியேற்றி நாம் தாயுடைய வயிற்றிலே இருந்த காலப்பகுதியை அல்லாஹ் இப்படி சொல்கிறான் இந்த மனிதனுக்கு நாம் தாயுடைய கற்பத்தில் வைத்து அவனுக்கு பார்க்கும் பார்வையுடைய ஆற்றலை கொண்ட இரு கண்களையும் எந்த விடயத்தையும் அழகான முறையிலே சிறந்த முறையிலே தெளிவாக கேட்டுக்கொள்ளக்கூடிய இரண்டு காதுகளையும் இவனுக்கு கொடுத்தோம் இதனுடைய அதாவது நமக்கு அல்லாஹு தாலா அருளிய இந்த கண்ணும் காதும் ஏன் கொடுக்கப்பட்டது தாயுடைய கற்பத்திலே மனிதனை மனித ரூபமாக அமைக்கும் போது எத்தனைய உறுப்புகளை அல்லாஹ் கொடுத்தான் நாம் தாயுடைய வயிற்றிலே நாலு மாதத்தை அடையக்கூடிய அந்த காலப்பகுதியிலே தான் நமக்கு காலும் கொடுக்கப்பட்டது நமது கைகளும் கொடுக்கப்பட்டது இந்த கைகளுக்கான விரல்களும் கொடுக்கப்பட்டது இப்படி ஏராளமான நமது உடம்பிலே காணப்படக்கூடிய சகல விதமான உள்ரங்கமான வெளிரங்கமான அத்தனை அங்க அவயங்களும் தாயுடைய வயிற்றில் வைத்துதான் நமக்கு கொடுக்கப்பட்டது என்ற உண்மையை உலகறிந்தது ஒரு சிறு பிள்ளை கூட அதனை மறுக்க மாட்டார் யாரும் மறுக்க முடியாது யாரும் உலகத்திலே சொல்ல முடியாது நான் பிறந்ததன் பின்தான் எனது கால் எனக்கு ஒட்டப்பட்டது அல்லது என்னுடைய காதுகள் எனக்கு ஒட்டப்பட்டது என்று யாரும் சொல்ல முடியாது அந்த உண்மையை யாரும் அவ்வாறு ஒருவன் சொல்வனாக சொல்வதாக இருந்தால் நிச்சயமாக அதைத்தான் இந்த காலத்தை ஒரு மனிதர்கள் நாம் நினைப்போம் இவன் ஒரு பைத்தியகாரனாக இருக்கலாம் அல்லது இவனுடைய மூளையிலே கோளாறுகள் ஏற்பட்டிருக்கலாம் என்று அவனை பல்வேறுபட்ட முறையற்ற வார்த்தைகளால் வசை பாடிவிடுவோம் இது அவன் நடைமுறைக்கு மாற்றமான உண்மைக்கு புறம்பான ஒரு விடயத்தை உலகத்திலே சொல்கிறான் இப்படி நமது உள்ளங்கால் முதல் தொட்டு உச்சம் தலை வரைக்கும் எத்தனையோ பெருமதி மிக்க உறுப்புகளை எல்லாம் தாயுடைய வயிற்றில் வைத்து நம்மை உருவமைத்து விட்டு அல்லா இங்கு நமக்கு முன்னால் வைக்கக்கூடிய இரண்டு உறுப்புகள் சமயம் பசீரா கேட்கக்கூடிய காதும் பார்க்கக்கூடிய கண்ணென்றும் அல்லாஹு தாலா சொல்கிறான் மிக முக்கியமான உறுப்புகள் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹு தாலா இந்த கண்களையும் இந்த காதை பற்றியும் சொல்லியிருக்கிறான் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களிலே இதற்கு முக்கிய காரணம் இருக்கிறது நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமது இருபத்தி நான்கு மனுஷியான நேரங்களில் எண்ணில் அடங்காத அல்லாவுடைய அருக்கொடைகளை நீங்கள் எண்ணி எண்ணி பார்த்தால் அதை எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு அருள் பாக்கியங்களை ஞாபகங்களை சொரிந்திருக்கிறோம் என்று குரான் சொல்கிறது கண்ணியமான சகோதரர்களே இஸ்லாமிய சகோதரர்களே நாம் இங்கு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உலகத்திலே நாங்கள் எந்த ஒரு உபதேசத்தையும் வழிகாட்டலையும் புறக்கணித்து விடலாம் எதையும் நாங்கள் காதலே செலுத்தாமல் உள்ளத்திலே அதை பற்றி சிந்திக்காமல் புறம் தள்ளிவிடலாம் ஆனால் குரான் சொல்லக்கூடிய உண்மைகளை குரான் நமது வாழ்வோடு சம்பந்தப்படுத்தி சொல்லக்கூடிய விடயங்களை நமது காதிலே நாங்கள் விழுத்தாட்டாமல் அதனை சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளாமல் விட்டுவிடுவோமையானால் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நரக நெருப்புதான் நமது இறுதி முடிவாக இருக்கும் என்பதை யாரும் மறுத்துவிடக்கூடாது இரண்டாவது கருத்துக்கு இடமே கிடையாது இந்த உண்மையை அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் சூரத்து தபாரக்கல்லிதியிலே கட்டம் கட்டமாக மிக பயங்கரமாக நரகவாசிகளை பற்றி சொல்லிவிட்டு பயங்கரமான எச்சரிக்கைகளை தபாரக்கல்லதி சூறாவுடைய ஆரம்ப பகுதியிலே அல்லாவுக்கு மாறு செய்து நன்றி கட்டவனாக உலகத்திலே வாழ்ந்த சமூகத்தை பற்றி அவர்களுக்கு மௌத்தானதன் பின்னால் மரணத்தின் பின் எப்படிப்பட்ட கொடூரமான வேதனைகள் இருக்கிறது என்பதை ஒரு உதாரணத்தோடு சொல்லி வைக்கிறேன் எந்த அளவுக்கு மனிதன் அல்லாவுக்கு நன்றி கற்றவனாக அல்லாஹ் அருளிய இருபத்தி நான்கு மனுஷியால நேரங்களும் அனுபவித்திருக்கக்கூடிய இந்த நியாமத்துகளுக்கு அருள் பாக்கியங்களுக்கு அவனுடைய பேரருளுக்கு நன்றி செலுத்தாமல் மனிதன் பெருமைத்தனமாகவும் தாண்டோனித்தனமாகவும் சிந்தனையற்றவனாகவும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சூரத்து தபார கழுதி அல்லாஹ் சொல்கிறான் ஒரு நரகம் நரகம் என்பது மனிதனுக்கு வேதனை கொடுக்கப்படக்கூடிய இடம் வகை வகையான வேதனை அங்கு இருக்கிறது அல்லாஹ் குரான்லே நாளே கயாமத்துரி நாளே பாவிகள் வேதனை செய்யப்படும் போது அழிவே நாசமே என்று அவன் அவள குரலிட்டு கத்தும் போது அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு தண்டனை இந்த தண்டனையை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவள குரல் விட்டு கத்துவான் எதோ சுமூரா அழிவே என்று கத்துவான் நாசமாகிவிட்டேன் என்னால் அல்லாவுடைய வேதனையை தாங்க முடியாது என்று அவன் அவல குரலிட்டு கத்தும் போது அல்லாஹுடைய புறத்திலிருந்து அவனுக்கு வரக்கூடிய பதில் என்ன வாஹிதா ஒரு அழிவு என்று நீ கத்த வேண்டாம் உனக்கு ஒரு தண்டனை என்று கத்த வேண்டாம் உனக்கு ஏராளமான தண்டனைகள் காத்து நிற்கிறது என்று அவனுக்கு பதில் கொடுக்கப்படும் சூரத்துல் புரஹான் தலை இதை பற்றி தெளிவாக சொல்கிறான் நன்றாக நாங்கள் இந்த விஷயத்தை அவதானத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவே மனிதனாகிய நமக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம் அனைவர்களையும் சுவர்க்கவாதிகளாக அல்லாஹு தாலா மாற்றிவிட வேண்டும் ஒரு நரகம் இன்னொரு நரகத்தினுடைய வேதனையை தாங்க முடியாமல் அல்லாஹிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறது நரகம் என்பதே வேதனைக்குரிய இடம் அங்கே பல்வேறுபட்ட வகை வகையான வேதனைகள் மனிதனுடைய செயல்களுக்கு ஏற்றால் போல் அமைக்கப்பட்டிருக்கிறது சில நரகத்திலே கொடுக்கப்படக்கூடிய கொடூர வேதனைகளை கண்டு இன்னும் ஒரு நரகம் வெடித்து வீசப் போகிறது என்று குரான் அல்லாஹுத்தலா சொல்கிறான் இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சொல்கிறான் யௌமலா என் வலாபனூன் இல்லாமன் அசல்லாஹ் குரானுடைய எச்சரிக்கை எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது குரானுடைய அறைகூவல் எவ்வளவு பலமாக இருக்கிறது ஆனால் குரானுக்குரிய உம்மத்தாகிய நாம் குரானுக்குரிய சொந்தக்காரர்களாகிய முஸ்லிம்கள் நாம் குரானுடைய இந்த உண்மைகளை எல்லாம் புறந்தள்ளி ஓடிக்கொண்டிருக்கிறோம் புறந்தள்ளி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனையை இன்னொரு நரகமே தாங்கிக் கொள்ள முடியாதென்று தகாது என்று குரான் சொல்கிறது தகாது தமையது ஒரு நரகம் இன்னொரு நரகத்தை விட்டு விலகி ஓட எத்தனிக்கிறது முயற்சி செய்கிறார் அவ்வளவு கொடூரமான தண்டனைகள் அந்த நரகத்திலே விதம் விதமாக கொடுக்கப்படும் என்ற உண்மையெல்லாம் குரான் சொல்லி காட்டுகிறான் இது ஒரு நீளமான விடயம் ஏராளமான குரானுடைய ஆயத்தில் ஆயிரத்தையும் தாண்டி நிற்கிறது நரகவாசிகளுக்கு பற்றி நாளிலே மனிதன் நரகத்துக்கு செல்வதற்கான மெயின் அவன் உலகத்திலே உபயோகித்த ரெண்டு உறுப்புகளை பற்றியும் அல்லாஹ் குரான் சொல்கிறார் அந்த ரெண்டை பற்றி தான் அல்லாஹ் கட்பத்தில் இருக்கும் போதும் நாம் மனிதனுக்கு பசீரா இந்த மனிதனுக்கு நாங்கள் இரு கண்களையும் இரு காதுகளையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் இந்த மனிதனாகிய நாம் கற்பத்திலே இருந்த காலப்பகுதியில் எத்தனையோ பெருமதியான எத்தனையோ பெருமதியான உறுப்புகள் நம் உள்ளும் புறமுமாக இருக்க அண்ணா இந்த வெளிப்படையிலே காணப்படக்கூடிய இரு கண்களையும் இரு காதுகளை பற்றியும் சொல்கிறான் இந்த இரு கண்களும் இந்த இரு காதும் தான் நாளைய கியாமத்துறை நாளிலே கோடான கோடி மனித படைப்புகளையும் நரகில் தள்ளுவதற்கு அடிப்படையாக அமைந்தது என்ற உண்மையை நரகத்தில் நுழையக்கூடிய ஒவ்வொரு நரகவாசியும் வாயால் சொல்லித்தான் நரகத்தில் நுழைவார்கள் நரகத்துக்கு பொறுப்பான மலக்குமார்கள் நரகவாசிகள் ஒவ்வொருவராக அவர்களை தூக்கி எறியும் போது கேட்பார்கள் அலம் யாத்திக்கும் நவீர் இந்த நரகத்திலிருந்து உங்களை பயமுறுத்தாட்டக்கூடிய இந்த நரகத்தின் பக்கம் உங்களை கொண்டு வரக்கூடிய அப்படிப்பட்ட மோசமான செயல்களை நீங்கள் உலகத்திலே செய்ய வேண்டாம் இறைவனுக்கு மாற்றம் செய்ய வேண்டாம் அல்லாஹனுடைய அருள் பாக்கியங்களுக்கு நன்றி கட்டவர்களாக நடக்க வேண்டாம் என்னென்ன செயல்களை செய்வதனால் எதை சிந்திப்பதனால் எதனை நம்புவதனால் எந்த வார்த்தைகளை பேசுவதனால் உங்களுக்கு நரகம் உண்டாகும் என்று உங்களை நெறிப்படுத்தக்கூடிய உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய உங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய நபிமார்கள் ரசூல்மார்கள் தூதர்கள் வேதங்கள் வேதங்களை ஓதி காண்பித்து உங்களுக்கு நல்லதை சொல்லக்கூடிய நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நரகின் பால் உங்களை வழிகாட்டக்கூடிய இப்படிப்பட்ட அசிங்கியமான செயல்களை உங்களுக்கு செய்யக்கூடாது என்று உங்களை நெறிப்படுத்த ஒரு சமூகம் இருக்கவில்லையா என்று கேட்பார்கள் நரகவாசிகளை பார்த்து ஒருவராக ஒருவராக அவர்களை தூக்கி நரகிலே போடும் போது அந்த நரகத்துக்கு பொறுப்பான இந்த பத்தொன்பது மலக்குமார்களும் சொல்வார்கள் அலம்யாச்சிக்கும் நதிர் இந்த இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள அல்லது நரகத்தின் பால் உங்களை இட்டு செல்லக்கூடிய சகல விதமான தீய காரியங்களில் இருந்தும் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு நல்லுபதேசம் சொல்லக்கூடிய குரானும் குரான் உடையவர்களும் உங்களுக்கு வரவில்லையா என்று கேட்பார்கள் என்ன சொல்ல போகிறோம் நாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பலா வந்தார்கள் சொன்னார்கள் வீடு வீடாக வந்து சொன்னார்கள் வானொலிகளில் சொன்னார்கள் பத்திரிகளில் வாசித்தோம் புத்தகங்களில் படித்தோம் என்று ஏராளமான பயான்களையும் கேட்டோம் அத்தனையும் சொன்னது உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று எத்தனையோ செய்திகளை எமக்கு சொல்லியும் அவர்கள் சொல்வார்கள் லவ் குன்னா நாங்கள் இருந்திருந்தால் உலக வாழ்க்கையிலே நஸ்மாவு அந்த செய்திகளை காதில் தாழ்த்தி காதுக்குள் எடுத்து அதனை உள்ளத்துக்கு நாங்கள் புக வைத்து அதனை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்திருந்தால் நாங்கள் இந்த நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோம் என்று சொல்வார்கள் கண்ணியமான சகோதரர்களே நான் சொல்ல வருவது என்னவென்றால் நரகத்தை பற்றி அல்லா ஆயிரத்தையும் கடந்த ஆயத்துக்களில் தெளிவுபடுத்திருக்கிறான் வகவையான தண்டனைகள் அங்கு இருக்கிறது என்ற உண்மையையும் அல்லா சொல்கிறான் நான் சொல்ல வரக்கூடிய உண்மை என்னவென்றால் இந்த நரகத்தில் புகக்கூடிய மக்கள் பாவம் செய்தவர்கள் மட்டுமல்ல எம்மில் ஒரு தவறான மனப்பாங்கு தவறான ஒரு கண்ணோட்டம் விபச்சாரம் செய்தவர்கள் மதுபானம் குடித்தவர்கள் வட்டி எடுத்தவர்கள் கொலை குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் இணை வைப்பு சிறுக்கென்று சொல்லக்கூடிய நஜீசில் ஈடுபட்டவர்கள் இன்று எழுவதையும் கடந்த பெரும் பாவங்களை நாங்கள் பட்டியல் படுத்தலாம் நமது மனப்பாங்க என்ன இந்த எழுபது பாவம் செய்தவர்களுக்கு தான் தண்டனை கொடுக்க நரகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது எந்த விதமான இரண்டாவது கருத்துக்கும் இடம் கிடையாது பெரிய பாவங்கள் சிறிய பாவங்கள் என்று சௌபா செய்யாதே என்னென்ன பாவங்கள் உலகத்திலே நடக்கிறதோ அத்தனை பாவத்தினுடைய தராதரத்தை பொறுத்துதான் நரகம் தராதரம் பிரிக்கப்பட்டிருக்கிறது எனவே பாவிகளுக்குத்தான் நரகம் செய்யப்பட்டிருக்கிறது ஈமான் கொண்ட விசுவாசிகளே உங்களையும் உமது குடும்பங்களையும் உங்களையும் உங்களது மனை மக்கள் பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கூ அங்குசக்கும் அகலிக்கும் நாரா வகூது ஹன்னாசு அல் நரகம் மனிதர்களை கொண்டும் கற்களை கொண்டுதான் நரகம் எரிக்கப்படும் காபிரின் இதை நாங்கள் அல்லாஹுவை மறுத்து அல்லாவுக்கு மாறு செய்து வாழக்கூடிய மக்களுக்கு நாங்கள் தயார்படுத்தினது விசுவாசிகளே நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எனவே ஈமான் கொண்டவர்களே முஸ்லிமானவர்களே யாரெல்லாம் பாவம் செய்து தௌபா மௌத்துக்கு முன்னால் செய்து கொண்டார்களோ நிச்சயமாக பாக்கியசாலிகள் நிச்சயமாக அல்லாவுடைய நல்லடியார்கள் யாருக்கெல்லாம் உலகத்திலே பாவம் செய்து அந்தந்த பாவத்துக்குரிய அந்தந்த பாவத்துக்குரிய சௌபாவை முறையாக செய்யாமல் மவுத்தாகி விட்டார்களோ அவர்கள் மூமின்களாக இருந்தாலும் ஒரு சிலரை அல்லா மன்னித்தாலும் பெரும்பான்மையானவர்களை அவர்கள் செய்த பாவத்துக்கு தண்டனை கிடைக்கும் என்ற உண்மையை அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறார் எனவே குரான் சொல்லுது அல்லா சொல்றான் ஈமான் கொண்ட விசுவாசிகளே பாவிகளுக்கு குற்றவாளிகளுக்கு காவிர்களுக்கு இணை வைப்பாளர்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி செய்து இருக்கக்கூடிய நரகத்தில் இருந்து உங்களையும் உங்களோட மனைவியையும் உங்களோட பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்து அதற்கான வழியிலே உலக வாழ்க்கையில் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குரான் சொல்கிறார் கண்ணியமான சகோதரர்களே பாவம் செய்தவர்களுக்கு மாத்திரம்தான் நரகம் என்ற மனப்பாங்குகளுக்கு நாம் சொல்கிறோம் ஹலாலாக சம்பாதிக்கிறோம் ஹலாலாக பிசினஸ் பண்ணுகிறோம் ஹராத்தை பத்தி இங்க பேசல பொய் களவு வஞ்சகம் ஏமாற்றி புரட்சி செய்த வியாபாரிகளை பத்தி சொல்லல அப்படி பிசினஸ் பண்றாக்களை சொல்லல அல்லது யகூதிகளாலும் நசாராக்களாலும் நவீன பொருளாதாரம் நவீன உலகம் என்று சொல்லி இஸ்லாத்துக்கு முரணான வியாபாரம் செய்து நரகத்தை தனது சொந்த தங்குமிடமாக செய்யக்கூடிய இப்படிப்பட்ட வியாபாரிகளால் இந்த இப்படி வியாபாரம் செய்து சம்பாதித்து தானும் சாப்பிட்டு தனது குடும்பத்துக்கும் சாப்பிட கொடுக்க போனவர்களை சொல்லவில்லை நாம் இங்கு சொல்கிறோம் ஹலாலாக சம்பாதிக்கிறார்கள் சுத்தமாக சம்பாதிக்கிறார்கள் ஆனால் வயிறு பிடைக்க சாப்பிடுகிறார்கள் மாட மாடிகள் கட்டி ஏசி போட்டு சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கை நடத்துறாங்க நல்லா சாப்பிடுறாங்க நல்லா குடிக்கிறாங்க நல்லா வீடுவாசல் கட்டுறாங்க நவீன ரக வாகனங்கள் இப்படி உலகத்தில மனித வாழ்வோடு சம்பந்தப்படக்கூடிய எல்லா விதமான நவீன கருவிகளையும் வைத்து இன்பமாக சந்தோஷமாக உலகத்துல வாழ்றாங்க அவங்களோட வாழ்க்கையில ஹராம் கலக்கல்ல ஆனா தொழுகை இல்லை நோன்பில்ல ஜக்காஸ் இல்ல மார்க்கத்தை பற்றிய சிந்தனை இல்ல அல்லாவுடைய அச்சம் இல்லாம மௌத்தா போனா இவங்களும் உலகத்துல தின்ன உண்ட உடுத்த வீடு கட்டின வாகனம் வாங்கினம் கட்டின அத்தனை கோடிக்கும் அல்லாஹிடத்துல பதில் சொல்லணும் இல்லைன்னு சொன்னா அல்ல அவங்களையும் நரகத்தை தள்ளுவான் என்ற உண்மை அல்லாஹுவான் அருணுக்கு அல்லாஹத்துல அள்ளி கொடுத்திருந்தான் சுபகான் அவன் லட்ச கோடீஸ்வரன் கோடிக்கணக்கான சொத்துக்களோட உலகத்தில் உலவலாவிய ஒரு அரசன் அல்லா சொன்னான் அல்லா உனக்கு கொடுத்த அல்லா அல்லா சொல்றான் காரண பார்த்து அல்லா உனக்கு கொடுத்த நான் உனக்கு கொடுத்த சொத்து செல்வங்கள் காணி பூமி ஆடு மாடு வீடு வாசல்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாய் இந்த சம்பாத்தியத்தை வச்சு மறுமையை சம்பாதிச்சுக்கோ உனக்கு நான் தந்ததை வச்சு மறுமையை சீராக்கிக்கோ மறுமையை தேடிக்கோ சொல்லி சொல்லிக்கான் சொல்லிட்டு அல்லாஹ் சில நேரம் சில பேர் யோசிச்சு மனை மக்களை பசியில போட்டுட்டு அவங்களுக்கு வாழ்றதுக்கான வீடு வாசல் வசதியை செஞ்சு கொடுக்காம எல்லாத்தையுமே அள்ளி அல்லாத பாதையில கொட்டிடுவான் ஏழைகளுக்கு கொடுத்துருவான் மிஸ்கின்களுக்கு கொடுத்துருவான் சொல்லி அல்லாஹ் சொன்னான் உனக்கு தந்த செல்வத்துல பெரும் பகுதிய பெரும் பகுதிய நீ அல்லாவுக்கு விருப்பமான வழிகளை செலவழி மிஸ்கின்களுக்கு கொடு ஏழைகளுக்கு கொடு என்று அல்லாஹ் சொன்னான் கொஞ்சம் சிந்திக்கணும் என்னண்டா இந்த காலத்துல நல்ல விஷயம்தான் யாரும் மறுக்கிறாதே பள்ளிவாசல்கள் கட்டுறதுக்கு ஏனைய பொதுவான அமைப்புகளுக்கு மக்கள் சல்லி அள்ளி கொடுக்கிறான் ஆனா ஏழைகளுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை ஏழைகளுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறது அப்படியா நல்ல காரியங்களுக்கு கொடுக்கிறது அது நல்லதுதான் கூடாதுன்னு சொல்லல அது ஏராளமா நன்மை இருக்குது ஆனா ஏழைகளை மறந்துட்டாங்க இன்னைக்கு பெரும்பான்மையான ஏழைகளை மறந்துட்டாங்க ஏழைகளுக்கு ஒரு பத்து ரூபாயில ஒரு அஞ்சு ரூபாயில சமாளிச்சுட்டு அனுப்புவாங்க ஏழைகளை ஆனா குரான்ல எங்கேயும் தெளிவாக பள்ளிவாசல் கற்றதுனால கிடைக்கிற கூலியை பத்தி எல்லாம் சொல்லல ஹதீஸ்ல வந்திருக்கு பள்ளிவாசல கற்ற கூலி இன்னைக்கு பாக்குறோம் பள்ளியில தாராளமா இடம்பாடு இருக்குது ஆனா கற்று அவங்க சும்மா கட்டி கொண்டே போறாங்க அதை தவிர்க்கவும் மேலா ரசூலா சொன்னாங்க தயாமத்துல வரக்குள்ள மக்கள் எல்லாம் பள்ளிவாசல்களை முடிவை பண்ணி அழகு பார்ப்பாங்க அதை தயாமத்துக்கு அடையாளமா தடுக்க இயலாது ஆனா நாங்க ஒவ்வொருவரும் யோசிக்கணும் என்னண்டா ஏழைகளை மறந்துட்டாங்க குரான் அல்லா தர்மத்தை பத்தி எங்க சொன்னாலும் ஜக்காத்தை பத்தி எங்க சொன்னாலும் அங்கெல்லாம் மிஸ்கின்களையும் ஏழைகளையும் டச் பண்ணாமல்லாம் சொன்னது கிடையாது மேலான கண்ணியமான சகோதரி இன்னைக்கு பேர் வாங்கி கொள்ள அல்லாவுடைய பாதையில செலவழிக்கிறோம் என்று சொல்லி அல்லாவுக்காக வேண்டி செலவழிக்கிறோம் என்று கொடுக்கிறோம் ஆனா அதுல எத்தனையோ பேச்சுக்களை நாங்க எங்கட பெருமைகளை முன்வைக்க விரும்புறோம் அத போஸ்டர்கள்ல காடுகள்ல வரணும்னு ஆசைப்படுறோம் பள்ளி வாசல்களை நோட்டீஸ் போர்டில் தொங்க விட ஆசைப்படுறோம் இதுக்கெல்லாம் அல்லாட்ட கூலி கிடையாது தூய்மையாக செய்யப்படக்கூடிய தர்மத்துக்கு தான் அல்லாட்ட கூடியிருக்கும் கண்ணியமான சகோதரர்களே நாங்க சிந்திக்கணும் என்னண்டா அல்லாஹ் சொல்றான் மனிதனை நீ ஹலாலாக சம்பாதிச்சிருக்கலாம் யாருக்கும் பொய் சொல்லாம யாரையும் ஏமாற்றாம யாருக்கும் வஞ்சகம் செய்யாம நீ தூய்மையான வடிவுல நீ செலவழிச்சா மட்டும்தான் செல்வத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் ஏண்டா ஹராமான முறையில ஒரு மனிதன் உடம்புல ஒரு ஹராமான முறையில வட்டி களவு அல்லது அநியாயம் செய்து மற்றவன் சொத்துக்களை பறிச்சு அதன் மூலமாக ஒரு உடுப்பை வாங்கி அதை உடுத்து கொட்டு வந்த தொழுதா சொன்னாங்க இவன் உடம்புல எப்படி மோசமாக அல்லாவுக்கு பொருத்தமில்லாம சம்பாதிச்ச ஒரு ரூபாவுடைய அளவுக்கு இந்த உடுப்புல ஹராம் கலந்திருக்குமான்னு சொன்னா அது இருக்கும் வரைக்கும் அவனோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாள் அவனோட ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாள் அவனுடைய ஜக்காத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவனுடைய சதக்கா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எந்த ஒரு அமலும் ஹராமான ஒரு ஒரு ரூபா உடம்புல ஒட்டி இருக்கும் வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது கூடாது தூய்மையான ஹலாலான சுத்தமானவர்களை தான் நல்லா ஏற்றுக்கொண்டது ஆண்டைக்கு நாங்க அதை பத்தி எந்த விதமான சிந்தனை கிடையாது ஆனா நாங்க ஹலாலால் தான் சம்பாதிச்சோம் ஹசரத் அலிரலி அல்லாசன் சொன்னாங்க ஹராமா சம்பாரிச்சு ஹராமாக சாப்பிட்டா அந்த நியமத்துகள் உங்களை நேரடியாக டிரெக்டா நரகத்தை தள்ளிவிட்டு டிரெக்டா உங்களை நரகத்தை தள்ளிவிட்டு முளைக்கறி கணக்கு கிடையாது ஹராத்தையே சிந்தி ஹராத்தே வளர்ந்து ஹராத்தாலே வீடு வாசல் கட்டி ஹராத்தாலே பைக் சாமான் வாகனங்கள் வாங்கி ஹராத்தையே மனை மக்களுக்கு தின்ன கொடுத்து ஹராத்தையே மனை மக்களுக்கு உடுக்க கொடுத்திருந்தா சௌபா செய்யாம மௌத்தா பெற்றாரே மௌத்துக்கு முன்னால தன்னை தூய்மையான அடியாராக கொள்ளாம மௌத்தா பெற்றார்னு சொன்னா சொன்னாங்க ரசூ சலாம் இஸ்லாம் அதே கருத்தை அலி சொன்னாங்க அன்னே இவருடைய தங்குமிடம் நரகம் சொன்னாங்க எங்க எல்லாருக்கும் சந்தோஷம் வரும் நாங்கள் தான் பிசினஸ் பண்றோம் தோட்டத்தால தேங்காய் பிச்சு சம்பாரிச்சு தான் நாங்க எடுக்கிறோம் எங்கட வியாபாரத்துல எங்கட சல்லில எந்த ஹராமும் கலக்கல்ல நாங்கள் தான் தப்பிட்டோம் நாங்கள் நினைக்கிறோம் அத தனி சொன்னாங்க நீங்க ஹலாலா சம்பாரிச்சா உங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்குது ஒரு ஆயத்தை ஓதினான் யுஹாசபு லேசாக வலது கரத்துல பட்டோலைய கொடுத்து அவனுக்கு ஒரு சின்ன ஒரு விசாரணை என்ன விசாரணை தெரியுமா அவரை கூப்பிட்டு நீங்க உலகத்துல சொத்து செல்வங்களை சம்பாரிச்சு அல்லது அல்லா உங்களுக்கு தந்த வயச காலத்தை நேரத்தை அல்லாவுக்கு பொருத்தமாக பயன்படுத்தினீங்க அல்லாவுக்கு நன்றியுள்ள அடியாராக உலகத்தில் இருந்தீங்க அல்லாவுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது உங்களோட பாவத்தினுடைய பட்டியல் குறைவு நாங்க மன்னிச்சிட்டோம் உங்களோட நன்மையுடைய பட்டியல் தான் கூட நாங்க உங்களோட வலது கரத்துல இந்த பட்டோலையை வச்சுக்கோங்க சொல்லி ஒரு மூமினை கூப்பிட்டு விசாரி அந்த அந்த ஒரு செய்தி நான் இப்ப சொன்ன அந்த ஒரு செய்தி தான் நாளை மறுமையில ஆக குறைஞ்ச விசாரணை ஆயிஷா வழியெல்லாம் ஓடி வந்து சொன்னாங்க யார் சொல்லலாம் சின்ன நோமலா கொஞ்ச நேரம் விசாரணை நடக்கப்படும் என்று சொல்லி அல்லா ஒரு சமூகத்தை பத்தி சொல்றானே அவங்க யாருன்னு சொல்லி சொன்னாங்க அவங்க யாரு அப்படி ஒரு விசாரணை இருக்குதான்னு சொல்லி கேட்டாங்க ரசுல்லா சுல்லா சொன்ன ஹதீஸ் புகார்ல பதிவு செய்யப்பட்டுச்சு ரசுல்லா சொன்னாங்க ஒத்தரை கூப்பிட்டு நான் அப்பா உன்னை வட்டோல வலது கரில் வச்சுக்கோ நீ சொருக்கம் போன்று சொல்லதான் ஆக குறைஞ்ச கேள்வி எனக்கு சொல்லி போட்டு ரசுல்லா சொன்னா மண் நூக்கிஷ அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு வீடு கட்டின காசு வாகனம் வாங்கின காசு தேங்காய் தோட்டம் அங்கெங்கெல்லாம் கடையெல்லாம் இருந்துச்சு பேட்டஸ் கணக்குல காணி இருந்துச்சு வகை வகையான வீடுகளை கட்டி கூலிக்கெல்லாம் கொடுத்தீங்க நீங்க சம்பாதிச்ச சம்பாத்தியத்துக்கெல்லாம் இப்ப பில் போட்டிருக்குது நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க என்ன வகையில் அவ்வாவுக்கு நன்றி செலுத்தினு சொல்லி கட்டம் கட்டமாக அல்லா கேள்வி கணக்க எழுப்பினான் சொன்னா ரசூல்லா சொன்னாங்க அழிஞ்சு நாசமாயிட்டான்னு சொல்லிட்டாங்க அழிஞ்சு நாசமாயிட்டான்னு சொன்னாங்க ஆனால் தான் சாபாக்கள் தன்னது சொத்துக்களை எண்ணி கொடுக்கல அள்ளி கொடுத்தாங்க கௌபாவுடைய ரசூல்லா சாஞ்சு கொண்டிருந்தாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் புகாரில் பதிவு செய்யப்பட்டுகிறது சஹாபாக்கள் கிட்ட வந்தாங்க சாஞ்சு கொண்டிருந்த ரசூலுல்லா நேரே உட்கார்ந்தாங்க எலும்பினாங்க அங்காலையும் கையை வீசினாங்க இங்காலையும் கையை வீசினாங்க நாலு பக்கமாக ஏதோ அள்ளி அள்ளி வீசுற மாநில சுசரதா நாலு பக்கமும் அள்ளி வீசிட்டு உட்கார்ந்தாங்க உட்கார்ந்து போட்டு சொன்னாங்க ஏண்ட உம்மத்துல ஏண்ட உம்மத்துல தூய்மையாக சம்பாரிச்சு ஹலாலாக சம்பாரிச்சு எந்த ஹராமும் கலக்காம சுத்தமாக தேடி எடுத்த செல்வத்தை இடதுக்கும் வலதுக்கும் முன்னுக்கும் பின்னுக்கும் எண்ணி எண்ணி பார்க்காம ஏழைகளுக்கும் மிஸ்டிங்களுக்கும் நல்ல நல்ல வழிகளில் அள்ளி அள்ளி யார் கொடுக்கிறாங்களோ அப்படிப்பட்டவர்கள் என உபத்துல சொற்பம் என்று சொல்லி காட்டினாங்க கண்ணியமான சகோதரனுக்கு செல்வம் வந்துட்டா காணி பூமி வந்துட்டா அல்லது ஏதாவது படிச்சு ஒருத்தருக்கு லட்சக்கணக்கான ரூபாக்கள் அல்லது அவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு சமூகத்துல உட்கார்ந்து அவருக்கு ஒரு லட்சம் சம்பளமாம் அவருக்கு ஒன்னரை லட்சம் சம்பளமாம் அல்லது இவர் பில்லியன் கணக்கில் சேர்த்து வச்சுக்கிறாராம் என்று சொல்லி ரெண்டு பேர் நாலு பேர் புட்டுவத்தில் உட்கார்ந்து கொண்டு கதிரில் உட்கார்ந்து கொண்டு அவரோட செல்வத்தை பத்தி நாங்க பெருமைப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அக்பர் அவர் நாளை கிராமத்தினால அவர் எந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார் என்பதை என்னோட கண் முன்னால காட்டப்படுவோம் சொன்னா அல்லா உலகத்துல காட்டினார் எங்கட கண்களுக்கு அல்லா காட்டினோம் சொன்னா சாப்பிட மாட்டோம் எங்கட வாழ்க்கை அல்லாவுடைய பயத்தால வாழ்க்கையை கழிச்சிருவோம் அல்லா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஞாபகத்துக்கு நன்றி செலுத்த வெச்ச தலையை தூக்க மாட்டோம் அல்லா உலகத்துல காட்டினான் காரூனுக்கு கொடுத்தான் காரூனுக்கு அள்ளி கொடுத்திருந்தான் ஏராளமான செல்வங்களை அல்லா சொன்னான் செல்வத்தை அள்ளி கொட்டி மறுமைய தேடிக்கோ உனக்கு உலகத்துல தேவையான அளவு நீ மிச்சம் படிச்சுக்கோ அது குற்றம் இல்லை கமா கமா அஹ்சன் இழைக்க நீ தேடிய இந்த கோடி ஒரு ரூபாய் முதல் எத்தனை கோடி இருக்கிறதோ அத்தனை கோடி ரூபாவும் அத்தனை கோடி லட்சக்கணக்கான பெருமதியான காணிப்பூமியும் இந்த மாட மாளிகைகளும் அது நான் உனக்கு தந்தது நான் எப்படி உனக்கு அள்ளி கொட்டினேனோ அதே போல அல்லாவுக்கு விருப்பமான பகுதியில் நீ அள்ளி கொட்டுன்னு சொல்லி அல்லாஹ் காரூனுக்கு கொடுத்த அந்த செல்வத்தை அந்த நியமத்தை அந்த அருள் பாக்கியங்களை அல்லாவுக்கு பொருத்தமான வழியில அல்லாவுக்கு நன்றி உள்ள வழியில செலவழிக்குமாறு சொன்னதுக்கு காரூனுக்கு இந்த செய்தியை மூசா தான் சொன்னாங்க காரூனுக்கு திமிரு வந்துச்சு அப்படித்தானே நாங்க யாராவது வந்து சொன்னா எனக்கு திரும்பி வந்துடும் பாரு என்ன சொல்வத்தை முடி ஏசி வரட்டுவான் அதெல்லாம் செய்ய டைம் இல்லை இப்ப என்ன தெரியுமா சொன்னான் காரூன் அந்த உபதேசம் செஞ்சவங்களை பார்த்து இன்னமா ஊத்தி துஹு அலா இல்மின் இந்தி அவர் படிச்சு அமெரிக்கால ஒரு அஞ்சு லட்சமும் அவருக்கு சம்பளம் பாத்தீங்களா படிச்சா படிச்சான் என்று சொல்லுவோம் நாங்க படிச்சா கிடைக்கிறது தான் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல ஹாரூன்னு சொன்னான் எத்தனை கோடி ரூபாவும் நெஞ்ச நிமித்தி கொண்டு கையை வீசி சொன்னான் இத்தனை கோடி செல்வங்களும் ஆடம்பர ஆட்சி அலங்காரமான இந்த மாளிகைகளும் இன்னமா ஊத்தி அலா இல்மின் புத்தியால சம்பாதிச்சது என் சிந்தனையால சம்பாதிச்சது என் ஆற்றலால கிடைச்சது என் முயற்சியால கிடைச்சது என் குடும்ப பரம்பரைக்கு அல்லா தந்ததுன்னு சொல்லி ஒரு திமிரு வார்த்தையை அல்லா அல்லாவுக்கு முன்னால சொன்னான் அல்லா விரும்பினான் இந்த நேரத்தில் கொஞ்சம் பேர் பின்னுக்கால இருந்துட்டு நாலு பேர் கதிரில் உட்காந்து அந்த ஹாஜியாரு இந்த ஹாஜியாரு அந்த லோயரு அந்த டாக்டரு அந்த ஆசிரியரு அந்த செல்வந்தர செல்வத்தை பத்தி பேசி நஜீச பேசி கொண்டிருக்கிறோம் அவட மகன் கோடீஸ்வரனாம் அவட மகனுக்கு இந்த கூட இருக்கிறான் அவருக்கு அஞ்சு வாகனம் இருக்கிறான் கொழும்புல எத்தனையோ கடையாம் அங்கெங்கெல்லாம் இவருக்கு பிரான்ச் இருக்குதுன்னு சொல்லி நஜீச பேசி கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் பேர் உட்கார்ந்து அருணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தியை பார்த்தா அப்படிதான் நாங்களும் சொல்றது அவரோட பாப்பா அமெரிக்கால மகன் பிரிட்டன்ல மகள் அங்க எல்லாருக்கும் மொத்தமா கூட்டினா அவங்களுக்கு மாச வருமானம் இருபத்தஞ்சு லட்சமாம் அப்படியா சுபஹானல்லான்னு சொல்லி கொள்றான் மனுஷன் அந்த இடத்துல சுபஹான்லாம் சொல்லப்படாது அல்ல அவருக்கு நேர்வழி காட்டட்டும் நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தை கொடுக்கட்டும்னு சொல்லி கொஞ்சம் விலகி கொள்ளணும் கொஞ்சம் பேர் காரனுக்கு பின்னால அவனுடைய செல்வத்தை பார்த்து சொன்னாங்க சுபஹானல்லா காரூனுக்கு இன்னகு லகு ஹபின் அதீம் அவனுக்கு பெரிய பெரிய பாக்கியம் எல்லாம் அள்ளி கொடுக்கப்பட்டிருக்குது எத்தனை கடை எத்தனை வாகனம் எத்தனை அடிமைகள் எத்தனை எத்தனை எண்ணிச்சு எண்ணிக்கொண்டு போறாங்க கொஞ்சம் பேர் பின்னால இருந்துச்சு காரூனுக்கு முடிவை செல்வத்துடைய கொடூரம் காரூனை எங்க கொண்டு போய் சேர்க்கும் என்ற அல்லாவுடைய வேதத்தை நபிமார்களுடைய வழிகாட்டல்ல இஸ்லாமிய பார்வையில அல்லாவுடைய வழிகாட்டல்ல பார்த்தாங்க சொன்னாங்க வயலக்கும் சொன்னாங்க காரூண்ட செல்வத்தை பேசாதீங்க காரூட செல்வத்தை பார்த்து ஆச்சரியப்படாதீங்க காரூட செல்வத்தை போல உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்காதீங்க உங்களுக்கு நாசம் உண்டாகும் சொன்னாங்க வயலுக்கும் சவாபுமாகி அல்லா உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய தொழுகை நோன்பு ஜக்காத்து தர்மம் ஹஜ்ஜிக்கு சுத்தமா செய்ய அள்ளி கொடுங்க அல்லா உங்களுக்கு மறுமையில வச்சிருக்கக்கூடிய கூலி ஏராளமானது காரூனை பார்த்து நீங்க பயந்துக்கோங்கன்னு சொன்னாங்க ஆனா அவங்க விட்ட பாடில்ல என்ன செய்ய வைல்ல நிர்பந்தம் இந்த மக்களுக்கு முன்னால காரனுக்கு நாங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் உலகத்துல இந்த மக்களும் கெட்டு போயிருவாங்க உள்ளத்தை பறி கொடுத்துருவாங்க இவங்களும் துனியாவை தேட அல்லாவை மறந்துடுவாங்க காரோட செல்வத்தை பார்த்து ஆசைப்பட்ட மக்கள் சௌபா செஞ்சாங்க அல்லா எங்களை மன்னிச்சிரு எனக்கு தந்தது போதுமானது இப்படியான செல்வம் எங்களுக்கு துணியால வானாம் என்று சொல்லி அல்லாட்ட சௌபா மன்றாடி தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டாங்க எனவே கண்ணியமான சுருக்கமாக சொல்ல வர விஷயம் என்னடா அல்லா ஏராளமான அருட்கொடைகளை அல்லா எங்களுக்கு ஹலாலாக தந்திருக்கிறான் இந்த அருட்பாக்கியங்களை எல்லாம் அனுபவிச்சு கொண்டு நாங்கள் நாலாந்தம் சிரிச்சு விளையாடி கொண்டிருக்கிறோம் ஆனா அல்லா சந்த பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உணர்வு நம்ம உள்ளத்துல இல்ல நாங்க சொல்லணும் நோம் பிடிக்கணும் அஜி செய்யணும் புராண படிக்கணும் புராண ஓதணும் என மனை மக்களுக்கு அல்லாவுக்கு பொருத்தமான வழிகளை காட்டி எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் இருந்து பூர்ணமாக அல்லாவுக்கு நன்றி செலுத்தின அடியார்களாக எம்ம மாற்றிக்கொள்ள வேண்டிய கடமை பாட்டில் இருக்கிறோம் இல்லண்டா பாவிகள் மட்டுமல்ல சொர்க்கம் போறது ஆண் சொல்லது நான் உங்களுக்கு தந்த ஞாபகத்துகளை வச்சு அல்லாவுக்கு பொருத்தமான முல்ல செலவழிச்சு எனக்கு நன்றி செலுத்தலன்னு சொன்னா ஏந்த அதாவது உங்களுக்கு லட்சதி கடுமையாக இருக்கும் என்று குரான் சொல்கிறது எனவே அல்லாஹு தாலா என்னென்ன அருள் பாக்கியங்களை எனக்கு தந்திருக்கிறானோ அந்த அருள் பாக்கியங்களை அல்லாவுக்கு முன்னால இத்தனையும் அல்லாஹ் எனக்கு தந்தது என்ற உண்மையை விளங்கி இதற்கு நான் இருபத்தி நாலு மனுஷான நேரமும் என்னால முடியுமான வரைக்கும் நான் அல்லாவுக்கு நன்றியுள்ள அடியானாக மாற வேண்டும் என்ற உணர்வை உள்ளத்துக்கு எடுத்து நன்றி செலுத்தக்கூடிய அப்படிப்பட்ட நல்ல மக்கள் மக்களாக நாம் உலகத்தை வாழ்வதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு நம் அனைவருக்கும் தந்தகுவானாக யாழ்லா நாங்கள் செய்துவிட்ட சகல பாவத்தை மன்னித்தருவாயா புறா உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவத்தை மன்னித்தருவாயா யாழ்லா எதையெல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறாயோ யாழ்லா அவைகளை பொருந்திக் கொள்ளக்கூடிய மனசை தந்துருவாயாக யாழ்லா அளவு கடந்த செல்வத்தை தந்தியா அல்லா அதனுடைய சுமையை நாளே கிராமத்தினாலே அல்லா அழுது புரண்டு சுமக்கக்கூடிய அப்படிப்பட்ட கொடூர வேதனை எங்களை பாதுகாத்தருவாயாக என்னென்ன பாக்கியங்களை எமக்கு தந்திருக்கிறாயோ அவைகளை நாங்கள் உன்னால் உள்ளத்தால் உணர்ந்து அவைகளை எமது செயல்பாட்டினால் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய முறையை பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாகும் ஹராமான தொழில் துறவிகள் நம்மை பாதுகாத்தவாயாக எமது மனைவி மக்கள் பிள்ளைகளிடத்தில் ஆன தீனுடைய வாழ்க்கையை நஷிபாக்குவாயாக யாழ்லா எமது இறுதி முடிவை நல்ல முடியாகவும் சௌபாவுடைய முடிவாகவும் ஆக்கியல்வாயாக எமது வாக்களை ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமி அஹமது இல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்த பயானை எமது இணையதளமாகிய W W W dot Tamil Bayans மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும் வசலாம்